மாறி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழி உள்புக்கு முகந்து கொள் ஆத்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மைகருத்து வாழியன் தோளுடை பற்பராபன் கையில் ஆய்வோல் மின்னி வலம்புரி போல் நன்றதிருந்து தாழாதே தாங்க முதைத்த சரவழை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மாறுகை நீராட மகிழ்ந்தீர்